திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருப்புகலூர் திருச்சிற்றம்பலம் பகை திட்டார் புறங்கள் மூன்றும் பாரி நீராகி வீழ புதை திட்ட தேவர் கோவே பொறியிலேன் உடலம் தன்னுள் அகை திட்டங்கதனை நாளும் ஐவர் கொண்டாட்டவடீர் திகை திட்டேன் செய்வதென்னே திருப்புகலூர நீரே மையறி மதர்த்த ஒன் கண் மாதரார் வலையில் பட்டு கையெறி சூலமேந்து கடவுளை நினைய மாட்டேன் ஐநெறிந்தகமிடற்றேன் அடைக்கும் போதாவியார்த்தா செய்வதொன்றறிய மாட்டேன் திருப்புகலூர நீரே முப்பதும் முப்பதரும் முப்பதும் இடு குரம்பை அப்பர் போலைவர் வந்து அது தருகிது வீடென்று ஒப்பபேனலியலூற்றால் உய்யுமாறிய மாட்டேன் செப்பமே திகழுமே நீ திருப்புகலூர நீரே பொறியிலாழுக்கை ஓம்பே பொய்யினை மெய்யன்றே நெறியிலா நெறிகள் சென்றேன் நீதனே நீதி ஏதும் அறிவிலே நமரர் கோபே அமுதினை மனநில் வைக்கோ செறிவிலேன் செய்வதென்னே திருப்புகலூர நீரே அழியினார் குழலினார்கள் கண்பதகி களியினார் பாடல் ஓவாம் கடவுர் வீரட்டமென்னும் தழியினார் பாத நாளும் நினைவிலா தகவில் நெஞ்சம் திளிவிலேன் செய்வதென்னே திருப்புகலூர நீரே இளவினார் மாதர்வலே இசைந்து நான் இருந்து பின்னும் நிலவு நாள் பலவென்றெண்ணி நீ தனேராதி உன்னை உலவினானுள்க மாட்டேன் உன்னடி பரவு ஞான செலவிலேன் செய்வதென்னே திருப்புகலூர நீரே காத்திலே நிரண்டும் மூன்றோ கல்வியேலில்லை என்பால் வாய்த்திலே நடிமை தன்னுள் வாய்மையால் தூயே நல்லேன் பார்த்தனு கருள்கள் செய்த பரமனே பரவோவார்கள் தீர்த்தமே திகழும் பொய்கை திருப்புகலூர நீரே நீருமாய் தீயுமாகி நிலனுமாய் விசும்புமாகி ஏருடை கதிர்களாகி இமயவரிரை ஜனின்று ஆய்வதற்கரியராகி அங்கங்கேயாடுகின்ற தேவர்க்கும் தேவரவர் திருப்புகலூரனரே மெய்யுளே விளக்கை ஏற்றே வேண்டள உயர தூண்டி உய்வதோர் உபாயம் பற்றி உகக்கின்றேன் உகவா வண்ணம் ஐவரையகத்தே அகத்தே வைத்தேர் அவர்களே வலியர் சால செய்வதுன்றறிய மாட்டேன் திருப்புகலூர நீரே அருவரை தாங்கினானும் அருமறையாதியானும் இருவரும் அறிய மாட்ட ஈசனாரிலங்கை வேந்தன் கருவறை எடுத்த ஞான்று கண்வழி குருதி சோர திருபிரல் சிறிது வைத்தார் திருப்புகலூரனாரே சுவாமி அக்னீஸ்வரர் அம்பாள் கருத்தார் குழலி அம்மை திருச்சிற்றம்பலம்